يقول كلكم راع وكلكم مسؤول عن رعيته والرجل راع في أهله ومسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها ومسؤولة عن رعيتها والخادم راع في مال سيده ومسؤول عن رعيته وكلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்து மகிழத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானது அலமதுல்லா சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈரற்றும் அதற்கு முஸ்தபா மதி முஸ்தபா سيد القونين خاتم النبيين صلى الله عليه அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை உருவாக பின்பற்றி தம சஹாபாக்கள் தாபிகள் சமூக தாபிகள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கண்ணியமானவர்களே சகோதரர்களே எதையெல்லாம் தனது வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறு இஸ்லாம் வழிகாட்டிருக்குதோ அவை அனைத்தையும் தனது வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறும் இஸ்லாம் விளக்கிருக்கிறதோ அவைகளில் முற்றிலும் முழுதாகவும் தவிர்த்து கொள்ளுமாறும் முதலால் எனக்கும் அப்பால் அல்லாஹின் நல்லடியார் நான் உங்களுக்கும் வசீலத்து வசீகத்து செய்து கொள்கிறேன் கண்ணியமானவர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எல்லா பலவிதமான ஞாபகங்களை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறான் அந்த ஞாபகங்களில் நின்றும் ஒரு பெரிய ஒரு ஞாபகத்தான் குழந்தை பாக்கி என்பது ஒரு மனிதனுக்கு குழந்தை இருக்குது குடும்பம் இருக்குது அந்த குழந்தைகள் குடும்பங்கள் என்பது அல்லாஹுடைய ஒரு ஞாபகத்தாக இருந்து கொண்டிருந்தது கண்ணியமானவர்களே சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் அவர் அமல் செய்கிறாரு அவர் அல்லாஹுக்கு அடிப்படைகிறாரு அவர் கொள்கையில பேருதலாக இருக்கிறாரு நோன்புல பேருதலாக இருக்கிறாரு ஒரு ஆண் நிலாவத்துல பேருதலாக இருக்கிறாரு என்பது மாத்திரம் அந்த மனிதனுடைய உலக வெற்றிக்கு வாங்கக்கூடிய வெற்றிக்கு போதுமானதாக கண்ணியமானவர்களே அல்லாவின் நல்லே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி எங்களுடைய வெற்றிக்காக வேண்டி முயற்சி செய்வோமோ அதே போன்று அல்லாஹ் நியமத்தாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் மனைவிகளுடைய விஷயத்திலும் ஒரு மனிதன் கவனம் செலுத்த வேண்டும் யாரு கவனம் செலுத்தவில்லையோ அவனுடைய வாழ்க்கை அவர் சீரானவனாக இருந்தாலும் சுயாமத்தில் வெற்றி பெறுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் தானாக அமல் செய்வது அவன் வாழ்க்கையை தக்குவா உள்ளவனாக இருப்பது மாத்திரம் உலகத்தின் வெற்றிக்கும் ஆகரத்துடைய வெற்றிக்கும் போதுமானதாக அமையாது கண்ணியமானவர்களே நாங்கள் எப்படி சொல்லுகிறோமோ அதே போல எங்கள பிள்ளைகளும் தொழுவ வேண்டும் நாங்க எப்படி விவாதத்தில் கவனம் செலுத்துறோமோ எங்களை குழந்தையும் கவனம் செலுத்தும் இன்றைக்கு உலகத்தில நாங்க அமல் செய்யறோம் நாங்க திருப்தி காண்றோம் எங்கள குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த விஷயங்களை கவனம் செலுத்துறதில்ல தொழுகைய கவனம் செலுத்துறதில்ல விவாதத்தை கவனம் செலுத்துறதில்ல வாப்ப ஒரு ஆபிதாக இருப்பாரு வாப்ப பெரிய வணக்கசாலியாக இருப்பாரு புள்ளைய பார்த்தா புள்ளைக்கும் வாப்பக்கும் சம்பந்தமே இருக்காது உள்ளத்தி வாப்பக்கும் எந்த தொடர்புமே இருக்காது கண்ணியமானவர்களே சகோதரர்களே குழந்தைகளை அல்லாஹ் நியமத்தாக தந்திருக்கிறத போல அல்லாஹ் ஒரு பொறுப்பாக தந்திருக்கிறார் அந்த குழந்தைகளுடைய சீர்திருத்தத்துக்கு நாங்க முயற்சி செய்யலண்டா கண்ணியமானவர்களே சகோதரர்களே செய்யாமத்து நாளையில் அந்த குழந்தைகளே எங்களுக்கு எதிரிகளாக வந்திருப்பார்கள் அல்லாஹ் குரானிலே விளங்கப்படுத்தும் பொழுது பூ அங்குசக்கும் அஹ்லீக்கும் நாரா ஈமான் கொண்டவர்களே நீங்க உங்களைய மாத்திரம் நரகத்துல இருந்து பாதுகாக்கிறது இல்ல உங்களோட குடும்பத்தையும் நீங்க என்ன செய்ய நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை அங்குசக்கும் அஹ்லீக்கும் நாரா உங்களைய நீங்க பாதுகாக்கிறத போல உங்களோட குழந்தைகளையும் பாதுகாக்க கண்ணியமானவர்களே இன்னைக்கு உலகத்தில அதிகமான மக்கள் சொல்றதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்க குழந்தைக்கு தர்பிய செய்யறோம் குழந்தைய நாங்க பராமரிக்கிறோம் குழந்தைகளுக்கு நாங்க சொல்றோம் தான் ஆனால் கேட்கிறாங்களே இல்ல நூ அலை சலாத்து வசலாம் மகனுக்கும் அல்ல இதாயத்தை கொடுக்கல நாங்க எப்படி ஹிதாயத்தை கொடுக்கிறது என்று சில மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த குரான் ஆயத்தை ஒரு ஆழமான முறையில் கூறுகிறான் يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا قوا أنفسكم وأهليكم نارا உங்களையும் நீங்க நரகத்தில இருந்து பாதுகாத்துக்கோங்க உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கோங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே இன்றைக்கு சமுதாயம் வாலிப சமுதாயம் கடித்துக் கொண்டா ஒரு சீர்கெட்ட சமுதாயமாக இருக்குது வாழ்க்கை வாலிப சமுதாயம் கடித்துக் கொண்டா அது புரட்சி எழுச்சி இல்லாத ஒரு சமுதாயமா இருக்குது கேட்டா நாங்க ஒரு பதில் சென்றோம் எதிரையால ஏழுமான முயற்சியை நாங்க செய்வோம் என்று அலட்சியமாக சொல்லி போட்டு பிள்ளையோர் போனா போகட்டும் என்று ஒரு வாக்குல ஒட்டிக்கிறோம் கண்ணியமானவர்களே சகோதரர்களே முகசி நீங்க விளங்கப்படுத்துறாங்க அல்லா ஏன் இந்த இடத்துல நெருப்ப சொல்றான் என்றால் யா ஐயுகல்லவீன நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கோங்க என்றார் ஒரு குழந்தை நெருப்பின் பக்கம் போது நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது புல்ல கவர்ந்து கொண்டு நெருப்பு கிட்ட போகுது வாப்பா உட்கார்ந்து கொண்டு செல்ல மாட்டாரு புல்ல அது நெருப்பு கிட்ட போனா சுடும் அதுக்கு போனா எரிஞ்சு பேற்றுவீங்க சாம்பல் ஆகுவீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து தரப்பிய குடுத்து கொண்டிருக்க மாட்டாரு மாத்திரமாக புள்ளைய பேட்டு அந்த புள்ள கையால புடிச்சு எந்த அளவுக்கு அந்த புள்ளைய பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு வாப்ப புள்ளைய பாதுகாப்பாரு கண்ணியமானவர்களே உங்களோட குடும்பத்தை நடக்கத்தொட்டு பாதுகாணுங்க ஒரு வாப்பா உலகத்துல கண் முன்னுக்கு நெருப்ப மூட்டி அந்த நெருப்புக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த குழந்தைய எப்படி பாதுகாப்பாரோ அதையும் விட அதிகமாக நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் வாப்பா புள்ளைய பாதுகாப்போம் இந்த முயற்சி ஒவ்வொரு வாப்பவாறு நடப்போம் ஒரு புள்ள வருத்தவரி போது புள்ளையுடைய வழி கேடாக போது இந்த புள்ளைய சீர்திருத்திற முயற்சி உலக நெருப்புக்கு புள்ள போகக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வாப்பவும் கவலைப்பட்டு என்ன முயற்சிகளை உலகத்தில் எடுப்பாங்களோ அதே முயற்சிகள் உலகத்திலும் அவன் பாவம் செய்கிறான் நரகத்தின் பக்கம் பேட்டிக் கொண்டிருக்கிறான் என்றார் அந்த புள்ள கிட்டையும் வாப்ப அதே கருணைய காட்டி புள்ளைய எந்த முறையில கருக்கேறுமோ அந்த முறையில் கருப்போம் கண்ணியமானவர்களே சகோதரர்கள் இன்றைக்கு உலகத்துல ஏற்பட்டிருக்கிற ஆக பெரிய ஒரு நஷ்டமான நிலமத்தான் இன்றைக்கு எங்கட புள்ளட எல்லா பித்தரும் எங்களுக்கு இருக்குது புள்ள படிச்சோனும் என்று கவலைப்படுறோம் புள்ள இங்கிலீஷ் பேசணும் என்று கவலைப்படுறோம் புள்ள நல்ல ஜப்புக்கு போகணும் என்று கவலைப்படுறோம் புள்ள வாகனம் செல்வ செழிப்போடு இருக்கணும் என்று கவலைப்படுறோம் கண்ணியமானவர்களே ஆனால் இந்த புள்ள கிட்ட தீன் வருவதா இந்த புள்ள தீனோட வாழுதா இந்த புள்ள தீனின் பக்கம் கவனம் செலுத்துதா என்று கேட்டா அந்த கவனம் இல்ல சில வாப்பமா பெருமையா வந்து சொல்லுவாங்க ஹசரத் எங்க நம்ம நல்ல படிச்சான் நல்ல சொப்போடு கிடைச்சிக்குது நல்ல முறையில கார் வானம் பங்களாவோட நல்ல செல்வ செழிப்போடு என்ன கொஞ்சம் போல தீன் இல்ல கொஞ்சம் தொழுகல்ல கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் தீன்ல முன்ன பின்ன ஆனா அமைப்புல மாஷா அல்ல பட்ட முயற்சி கவி போகல புள்ள நல்ல ஈக்கிறான் என்று சொல்றாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே முஃப்தி சஃபி உஸ்மானி ரஹமத்துல்லாயால இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க ஒரு நோயாளி இருக்கிறார் மௌத்தா போயிடுத்தாரு டாக்டர் கொண்டு வந்து பிறப்பு காட்டுறாங்க டாக்டர் வாப்பா நேற்று நல்லா இருந்தாரு பிள்ளைக்கு பேச்சு பூச்சி ஒன்றும் இல்ல இருக்கிறாரு டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி போட்டு சென்றார் மாசாலா கையில ஒரு விஷயமும் இல்ல கையில நல்ல கை நல்லா இக்குது பொடி நல்லா இக்குது தலையிலேயே ஒரு பிரச்சனை இல்ல காலும் நல்ல பர்ஃபெக்டா இருக்குது எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது ஆனால் உடலுக்குள்ளுக்கு ரோக் மட்டும்தான் இல்ல உடம்பு ஈக்குது நல்ல உடம்பு பசுதான் ஈக்குது கால் நல்லா ஈக்குது கை நல்லா ஈக்குது தலையில மூளை ஈக்குது நல்ல கண் ஈக்குது மூக்கிக்குது உடல் உறுப்பு எல்லாம் ஈக்குது ஆனால் உடல்ல ரூம் இல்ல உங்களோட வாப்பா மௌத்தா பேசிக்காரு கண்ணியமானவர்களை இன்றைக்கு நாங்க பெருமையாக செல்றோம் ஏழு புள்ள அங்க வேலை செய்யறாரு ஏன புள்ள இங்க வேலை செய்யறாரு கொஞ்சம் போல தீன் இல்லைன்னா உங்களுக்குள்ள மையத்தை போல உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறாரு கண்ணியமானவர்களே சகோதரர்களே ஒவ்வொரு உம்மாவாக்கவும் நாங்க பிக்கப் பண்றோம் எங்கட பிள்ளையுடைய உலகத்தை நாங்க எப்படி அலங்கரிக்கிறது எங்கட பிள்ளையுடைய உலக வாழ்க்கையை நாங்க எப்படி செழிப்பாக்குறது நபிசல்லாஹு பொருத்தத்தை தேடுறாங்க மக்கள் எங்களைய கோபிச்சாலும் பிரச்சனை இல்ல அல்லாஹ் எங்களைய புரிந்து கொண்டா போதும் மக்கள் எங்களையோட கோவப்பட்டா பிரச்சனை இல்ல மக்கள் எங்களை தூரமான பிரச்சனை இல்ல அல்லாஹ் எங்களைய பொருந்து கொண்டா போதும் என்று மக்களுடைய கோபத்தோட அல்லாஹுடைய பொருத்தத்தை கேட்கிறாங்களே சொன்னாங்க அல்லாஹ் அந்த மக்களுடைய பொருத்தத்துக்கு அல்லாஹ் போதுமானவன் அவர்கள் இப்ப கோப்பாட்டாலும் பிற்காலத்தில் அவரோட இணைந்து முகப்பதாக இருப்பார்கள் இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க மக்கள் திருப்தி அடையோடும் மக்கள் சந்தோஷம் அடையோடும் ஏந்த புள்ள சந்தோஷமா இருக்கோடும் ஏந்த புள்ள நல்ல வளரணும் என்பதற்காக வேண்டி யாரு அல்லாஹுடைய கோவ பார்வையை சம்பாதிப்பாங்களோ ஒக்கலகுல்லாஹு இல்லம்தான் அந்த அந்த மனிதனை மக்களின் பக்கமே சாட்டி விடுவார் மக்களின் மூலமாக கேவலப்பட்டு போவார்கள் கண்ணியமானவர்களை இன்னைக்கு எங்கட நிலைமை இதை போலத்தான் இருக்குது எங்கடக்குள்ள படிச்சோனும் எங்கடக்குள்ள பெரிய அந்தஸ்துக்கு வரணும் என்று புள்ளையுடைய தவறுகளை நாங்கள் கண்டு புள்ள போது அல்லாவுக்கு கோபமான கோல் நடந்து கொள்வது என்று நாங்கள் பொருட்படுத்துறதில்ல அல்லாஹுடைய திருப்தியை நாங்கள் தேடுறதில்லை அல்லாஹுடைய திருப்திக்கு மாற்றமாக புள்ள நடக்கக்கூடிய நேரத்துல நாங்க புள்ள தானே பெரிய நல்ல இடத்துக்கு வரணும் என்று நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில அமைதியா இருக்கிறது இருக்குது எங்களுக்கு தான் அது விரைவாக இருக்குது கண்ணியமானவர்களை இன்றைக்கு முஸ்லிம்கள் அவங்களோட பிள்ளையோருக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும் என்று கவனம் எடுக்கல தீன படிச்சு கொடுக்கணும் என்று கவனம் எடுக்கல புள்ள படிக்குது கிராஜுவேட் ஆகுது அந்தஸ்துக்கு வருவது இப்ப கொஞ்ச நாளைக்கு போற வாப்பா வந்து செல்றாரு புள்ள பாருங்களே கேட்கிறான் இல்ல வலிக்கேற்ற பேசிக் கொண்டிருக்கிறான் புள்ள எங்களைய வீட்டுல விட்டு வெளியாக்கித்தான் எங்களைய நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கிறான் எங்களைய முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கிறான் புள்ள எங்களைய பார்க்கிறான் இல்லைன்னா கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய கோவத்தை சம்பாதிச்சு கொண்டு புள்ளையுடைய திருப்திய நாடு நாடினார் அல்லா ஒவ்வொரு பெற்றோரையும் துவார்தான் சோதிப்பார் நாங்க இன்றைக்கு எங்கட புள்ள படிக்கணும் என்று விரும்புற அளவுக்கு புள்ள தீனோட வாழணும் என்றது விரும்புதில்ல புள்ள படிச்ச உடனே படிப்புட புத்திய காட்டிவிடும் வாப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் எங்களோட உங்களுக்கு இங்க கஷ்டம் நீங்க கொஞ்சம் முதியோர் உள்ள தெரிஞ்ச நாங்க மாசம் அங்க பே பண்றோம் வெளியமானவர்களை இன்றைக்கு ஒரு பயங்கரமான நிலைமை முதியோர் உள்ளம் கூடுறதுக்கு காரணம் ஒவ்வொரு வாப்பமாகும் நாங்க செல்றோம் எங்கட புள்ள எங்களைய பார்க்கறது இல்ல முதியோர் இல்லத்துல போட்டி புள்ளைய ஆனால் உண்மையிலே குறை கூறப்பட வேண்டியவங்க ஒவ்வொரு வாப்பமாரும் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பமார் உலகத்தின் உடைய விஷயங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் செலுத்தினாங்களோ அந்த குழந்தைகளுக்கு தீன கொடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் செலுத்திருந்தாங்க இன்றைக்கு அந்த புள்ளையோள் இன்றைக்கு வாப்பக்கு இந்த நிலைமையை உருவாக்கி இருக்காது இன்னைக்கு நாங்கள் அந்த புள்ளைக்கு எதை கொடுக்கிறோமோ அந்த புள்ள அதைத்தான் எங்களுக்கு திருப்பி பதிப்பதாக தரப்போகுது நாங்க புள்ளைக்கு உலக கல்வியைத்தான் கொடுத்தோம் புள்ளைய சீர்திருத்த நான் அல்ல புள்ள உலக கல்வியை படிச்சுட்டு சீர்கட்டி பேசிருக்குது இப்ப நாங்க தடமாறுறோம் தடமாறுறதுல எந்த அர்த்தமும் இல்ல கண்ணியமானவர்களே சகோதரர்களே எனவே குழந்தைகள் என்றவங்க அமானுதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்து ஆளாக்குறது தீனுக்கு பொருத்தமானவர்களாக உருவாக்குறது இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்குது செய்யாமத்து நாளையில அல்லாஹ் இதை பத்தி தனியாக கேட்பார் கண்ணியமானவர்களை ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய நேரத்தில் கண்காணிக்க கூடிய கவனிக்க கூடிய முக்கிய முக்கியமான விடயங்கள் கொஞ்சம் இருக்குது அதுல முதலாவது தான் ஒரு புல்ல கிடைச்சி புள்ளைய வளர்க்கிறதா இருந்தா முதலாவது வாப்பா அவருடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கணும் புள்ள வளர்க்கிறது என்ன புள்ளைய வளர்க்கிறது மாத்திரமல்ல வாப்பா அவருடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கணும் வாப்பா அவருடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கல்ல அவருடைய வருமானங்கள்ல ஹராம் இருக்குது வட்டி இருக்குது பேங்க் தொடர்பு இருக்குது இவர் வட்டியோட தொடர்பு வச்சிருக்கிறாரு ஹராமான முறையில வியாபாரம் செய்யறாரு மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்தாரே இவருடைய பணம் சுத்தம் இல்லைண்டா கண்ணியமானவர்களே இவருக்குள்ளே எவ்வளோ தான் ஆபிதாக்கினாலும் ஆலிமாக்கினாலும் புல்லு குழுக்கு வரப்போறதில்லை ஏன் இந்த புள்ளையுடைய உடம்புல இருக்குது ஹராமான பணம் ஒரு புள்ளைய வளர்க்கக்கூடிய வாப்ப முதலாவது விளங்கோடும் ஏன வாழ்க்கையில நான் ஏத வியாபாரத்தை சுத்தமாக்கணுமே ஏன புள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உணவு அது சுத்தமானதாக போக வேண்டும் கண்ணியமானவர்களே சகோதரர்களே உஸ்தாத் அஷ்ரப் அலி தானவி ஒரு உஸ்தாத் இருந்தாங்க அலை இவங்க ஒரு நாள் நீண்ட பயணம் கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஒரு நெருக்கமான ஒருத்தர் சென்னாரு எங்க வீட்டுக்கு சாப்பாடு போறது உஸ்தாது என்று சென்ன நேரத்துல இவங்களும் ஒத்துக்கொண்டாங்க யாக்கூப் நானும் தவி ரத்னத்துல்லாஹி அலை நான் சாப்பாடுக்கு வாரம் சாப்பாடுக்கு போறாங்க சாப்பாடுல முதலாவது கவலத்தை உள்ளுக்கு போடுறாங்க உள்ளுக்கு போடுற சாப்பாடு ஒரு வித்தியாசம் உள்ளத்துக்கு விளங்குச்சு சாப்பாடு பாரமாக இருந்துச்சு உடனே கேட்டாங்க என்ன சாப்பாடு விசாரிச்சு பார்த்தா அது ஹராமான பொருள்ல ஏற்பட்ட சாப்பாடு கண்ணியமானவர்களே சகோதரர்களே யாக்கும் நானும் திரு அஹமத்துல்லா யாரையும் செல்றாங்க ஒரு குடித்தான் நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் அதுவும் தெரியாம சாப்பிட்டேன் அதனுடைய அசரா கிட்டத்தட்ட மாத கணக்காக ஏன் உடம்புல இருந்துச்சு எந்த நேரம் எனக்கு சிந்தனை வரும் அந்த பாவத்தை செய்வோமா இந்த பாவத்தை செய்வோமா ஏதாவது பாவங்கள் கண்டா உள்ளம் தூண்டும் அந்த பாவத்தை செய்யுங்க ஏன மனம் பாவத்தின் பக்கம் இழுத்து கொண்டே இருந்துச்சு அந்த ஒரு கவலம் சாப்பாடு ஏன் உள்ளத்துக்கு போட சுட்டே ஏன் உள்ளம் பாவத்திலிருந்து தூரமாகாம பாவத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருச்சு மாத கணக்காக அந்த அசராத் இருந்துச்சு நான் எவ்வளவு கௌபா செஞ்சு இஸ்தல்பா செஞ்சு அதை நான் இல்லாமக்கி கொண்டேன் என்று சொன்னாங்க கண்ணியமானவர்களே ஒரு புடி சாப்பாடு உள்ளத்துக்கு போனதனால் ஏற்பட்ட அசராத் தூர வேண்டாம் நாங்க சம்பாதிச்சு முழுக்க முழுக்க புள்ளைக்கு கொடுக்கிறோம் அறாமான சாப்பாடு என்றா புள்ள முழுக்க முழுக்க தின்னுத அறாமான சாப்பாடு என்றார் கண்ணியமானவர்களே அந்த புள்ளையுடைய உடம்புல முழுக்க முழுக்க பாவங்கள் தான் இருக்கும் நாங்க ஹராச குடுத்து போட்டு புள்ளைய மக்தம் அனுப்புறோம் புள்ளைய ஓத அனுப்புறோம் சாக்கு போடுறோம் புள்ள ஓடி வாராரு ஓதுறார் இல்ல எங்கட முயற்சியை நாங்க செஞ்சோம் தானே என்று இருந்தோம் என்றா நீங்க ஆரம்பத்தில இந்த புள்ளைக்கு கொடுத்தது ஹராச அந்த புள்ளட உள்ளத்துல இருக்குது பாவமான சிந்தனை கண்ணியமானவர்களே ஒரு வாப்பா யோசித்தோனும் ஏத புள்ள சீர்திருந்தோனும் என்றால் முதலாவது அந்த வாப்பா அவருடைய சம்பாத்தியத்தை ஹலாலா போடும் அவர் சம்பாத்தியத்தை ஹலால் ஆக்காத வரையில அவருடைய குழந்தை கிட்ட இருந்து நல்ல பழக்க வழக்கங்களும் எதிர்பார்க்க முடியாது கண்ணியமானவர்களே நல்லடியார்களே இரண்டாவது ஒரு விஷயம் ஒரு பிள்ளைய வளர்க்கக்கூடிய உம்மவும் வாக்கவும் தீர்ந்தாய்களாய் போனோம் விவாதத்தில பேர்கள் உள்ளவர்களாக ஒரு புள்ள வளரக்கூடிய நேரத்துல அந்த புல்ல பாக்குற முதலாவது மதரசா உம்மவும் வாக்கவும் புல்ல அஞ்சு ஆறு வயசு அவ காட்டி வளருது தந்த உம்மவையும் வாப்பவையும் பார்த்து வாப்ப பாவம் செய்கிறாரு வாப்ப விவாதத்துல ஈடுபடுறார் இல்ல உம்மா டிவிக்கு முன்னுக்கு உம்மா இந்த நேரமும் பாட்டோடையும் படத்தோடையும் ஈக்கிறார் வாப்பட வாழ்க்கை சீரில்லை புள்ள சின்னத்துல இருந்து இத பார்த்து பார்த்து வளர்ந்து புள்ள நினைக்கிது வளர போக்கல வாழ்க்கை என்ன எங்க உண்மவும் வாப்பவும் வாழ்றத போலதான் உலகத்துல வாழணும் புள்ள முதலாவது கண்ட கண்காட்சி உண்மவும் வாப்பவும் புள்ள படிக்கிற முதலாவது மதரச உண்மவும் வாப்பவும் உம்ம வாப்பா கிட்ட நீன் இல்லைண்டா அந்த புள்ள கிட்ட வர போறதில்ல கண்ணியமானவர்களே அல்லது நூ அலி சலாம் ஒரு நபியாக இருந்தாங்க ஒன்பது நூத்தி ஐம்பது வருஷம் தான் வேலையை செஞ்சாங்க மகளை கூப்பிட்டு சென்றாங்க வெள்ளம் வரப்போகுது மகன் கண் ஆண் கிட்ட சொன்னாங்க யாருடைய கம்மானா மகன் என்னையோட ஏறி போக கப்பல்ல உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளேனும் கண்ணியமானவர்களே மகன் சொன்னார் நான் மலைக்கு மேல ஏறி இணைய பாதுகாத்துக் கொள்வன் உங்களோட கப்பல்ல ஏற தேவையில்லை என்று காசீராக மூத்தாக்குனாரு என்ன காரணம் என்ற உண்மை கிட்ட நீ செல்ல உம்ம காப்பீராக இருந்தா உம்ம கிட்ட நீனி செல்ல உம்மவை பார்த்து வளர்ந்த புள்ள இருக்குதே அந்த புள்ள காப்பீராக மௌத்தா போச்சியே வாப்ப நபியாக இருந்தாலும் உம்ம கிட்ட நீ நீ செல்லன்றதுனால அந்த புள்ள காப்பீராக மௌத்தா போகுது உம்ம வாப்ப கிட்ட தீன் வாரது என்பதாக முக்கியமான விஷயம் ஒரு உம்ம வாப்ப கிட்ட தீனுடைய வாழ்க்கை இல்ல வாப்ப கிட்ட தொழுகை இல்ல கண்ணியமானவர்களே அந்த குழந்தைகள் எவ்வளவு எவ்வளவு தூரம் சீரான குழந்தைகளா வருவாங்க என்பதை எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது இப்ராஹிம் அலிமி சலாத்து வசலாம் அவங்க அவங்களோட மனைவிய மக்களை ஒத்துட்டு போறாங்க விவாதின் எந்த புட்பூண்டுகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கல ஒத்துட்டு போறாங்க பல வருடங்களை கழிச்சு வாராங்க மகன் இஸ்மாயில் ஓடி திரியிற வயசு உம்ம கிட்ட நீனுடைய வாழ்க்கை இருந்துச்சு உம்ம கிட்ட பேணுதல் இருந்துச்சு உம்ம அல்லாஹ் பயப்படக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க மகன் கிட்ட வந்து சொன்னாங்க இப்ராஹிம் அலி சலாத்து யா முனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அல்பகும் பங்குர் மாதா தரா மகன் உங்களுடைய கனவுல அறுக்கிற மாதிரி கனவு கண்டன் மகன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மகன் உங்களுடைய கொல்ல போற மாதிரி கண்டன் உம்ம உடைய தர்பியத் வாப்ப சொல்றாங்க மகன் உங்களுடைய கொல்ல கொடு போறேன் மகண்ட வாயில இருந்து வந்த வார்த்தை யா அபதி அல்மா துமர் சத்தஜிதினி இன்ஷா அல்லாஹு மினஸ்ஸாபிரி இது அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தா வாப்பா நீங்க நினைச்சதை செய்ய நான் பொறுமையாக இருப்பேன் உம்மகிட்ட தீன் இருந்துச்சு உம்மகிட்ட இஸ்லாம் இருந்துச்சு உம்ம அல்லாட பயத்தோட வாழக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க புள்ளைய கொல்ல கொடுப்போக்குடைய புள்ளிட வாயில இருந்து வந்த வார்த்தை வாப்பா அல்லாவுடைய கட்டளையா இருந்தா நான் மௌத்தா போறதுக்கும் தயாராக இருக்கிறேன் உங்க வாப்பா கிட்ட தீன் என்பது முக்கியம் குடும்பத்துக்கு நீங்க தொழுகையை நீங்க அதுல இருங்க சொல்லிட்டு நீங்க படத்தோடையும் டிவியோடையும் நீங்க தொழுகை இல்லாம இருந்தா உங்களோட புள்ள குள்ளுக்கு வராது உங்களோட புள்ள குள்ளுக்கு வராது உங்களோட வாழ்க்கையை மாத்தி கொள்ளாத வரையில உங்களோட புள்ள கிட்ட தீன் வாரது கஷ்டமான விஷயமா இருக்கும் உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை ஏவிட்டு நீங்க இஷ்டிக்காமத்தாக தொழுகிறீங்க நீங்க இஷ்டிக்காமத்தாக தொழுகை இருந்துட்டு உங்களோட குடும்பத்துக்கு செல்லுங்க தொழுவும் என்று புள்ள தானாக பள்ளிக்கு வருவாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே மூணாவது ஒரு தான் புள்ளைய வளர்க்கக்கூடிய நேரத்துல புள்ளைக்கு சின்ன புள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்துல இருந்து புள்ளையுடைய கருவியத்தை ஒவ்வொரு உண்மவாக்கவும் கவனிக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க அப்துல்லாஹிபு ஆமி அலி அல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாங்க உங்க கூப்பிட்ட மான் வாங்க வாங்க இவரு போவல் அடம் பிடிச்சு கொண்டிருந்தாரு உப்ப சென்ன வாப்பா ஒரு விஷயம் வச்சிருக்கேன் வந்தா தருவோம் வாப்பா ஒரு விஷயம் வச்சிருக்கேன் வந்தா தருவோம் மான் ஓடி கொண்டு வந்தாரு நபி சொல்லா அலி வசல்ல வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க கேட்டாங்க அந்த பெண்மணிய பார்த்து நீங்க மகன் கிட்ட ஏதாவது தாரன் என்று சொன்னீங்களே என்ன வச்சிருக்கீங்க மகனுக்கு கொடுக்கறதுக்கு சின்னாங்க யார் சூழல்லா மகனுக்கு இந்த ஒரு ஈச்ச பழம் நான் வச்சிருக்கிறேன் அது கொடுக்கறதுக்கு தான் வாங்க ஒரு விஷயம் தாரன் என்று சென்றேன்ட்டாங்க நபிசல்லாஹு அலிந்து வசல்லம் அவங்க சொன்னாங்க அம்மா உங்களோட புள்ளைக்கு நீங்க அதை குடுக்காம ஏமாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பொய் சின்ன பாவம் எழுதப்பட்டிருக்கும் ஒரு மக்கள் விளக்கப்படுத்துறாங்க ஒரு தாய் தர்பிய புள்ளைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல சின்னத்துல இருந்து கொடுக்கணும் இந்த ஹதீஸ் இருந்து உலமாக்கள் செல்றாங்க ஒரு பிள்ளைய வளர்க்கக்கூடிய நேரத்துல போய் உங்களுக்கு பக்கத்தாரன் வாப்பா நீங்க வாங்க உங்களுக்கு லொசிஞ்சல் சீக்கிரம் நீங்க வாங்க என்று இந்த புள்ள சின்னத்துல இருந்து பலவும் பொய் என்றா உலகத்துல பொய் செல்றது தவறு இல்லை நான் பொய் சென்னா பிரச்சனை இல்லை அந்த பொய்க்கு புள்ள சின்னத்துல இருந்து வருது அவங்க சொன்னாங்க உங்களோட நீங்க நீங்க நீங்க என்ற எழுதப்படுவீங்க நாங்க பெருசாக கவனிக்கிறது இல்ல சின்ன புள்ளத்தானே வாங்க வாங்க உங்களுக்கு அதுத்தாரன் இதத்தாரன் அங்க கூட்டி போறன் இங்க கூட்டி போறன் என்று அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்கு நாங்க பொய் சொல்றோம் இது புள்ளையுடைய தர்பியத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது அந்த புள்ள விளங்குது ஏன வாப்ப கூட்டி போறன் கூட்டி போவல அப்ப வாப்புக்கு மாறு செய்யறது தவறு இல்ல ஏன வாப்ப எனக்கு பொய் சொன்னாரு நான் பொய் சொல்றது பாவம் இல்லை அந்த குழந்தை சின்னத்தில இருந்து வளருது கண்ணியமானவர்களே ஒரு புள்ள சின்ன புள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தவறுகள் செய்யக்கூடிய நேரத்துல நாங்க நினைக்கிறோம் புத்து தெரியாத வயசுக்குள்ள அது தெரியாம தவறு செய்து பரவாயில்ல நாங்க உற்றுறோம் கண் கண்காணத மாதிரி உற்றுறதோ கொஞ்சம் காலம் போக்கல அதே தவறுல தான் குழந்தைகள் வளருது வளருது அவங்க ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில சில தவறுகள் செய்யக்கூடிய நேரத்துல சின்னத்திலே அந்த பிள்ளைய திருத்துவாங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஹசன் அலி அல்லாஹு அன்பு அவங்க வந்து சதக்காவுடைய ஈச்சப்பழம் வந்திருந்துச்சு சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க ஈச்ச பழத்தை எடுத்து வாயில போட்டாங்க வாயில போட்ட உடனே நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க கசின் கசின் வாப்பா துப்புங்க துப்புங்க அந்த ஈச்ச பழத்தை சின்ன புள்ள சின்ன புள்ள தானே பின்னா திணித்து போட்டுமே அதுக்குத்தான் பாவம் எழுதப்படாதே என்றதை யோசிக்கல சொன்னாங்க வாப்பா அதை துப்புங்க துப்பி போ துப்பின பொறவு சொன்னாங்க அம்மா அலிம் அண்ணா நாக்குழு சதகா மகன் உங்களுக்கு தெரியாவா நாங்க குறைசி வம்சம் நாங்க பனோ ஹாஷிம் பனோ முத்தலிப் எங்கட கோத்திரத்தாள்கள் சதக்கா உடைய பொருள் தின்ன தின்னக்கூடாது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா கண்ணியமானவர்களே சின்ன புள்ள ஒரு ஈச்ச பழத்தை வாயில போட்டுச்சு நாங்க யோசிக்கிறோமா யோசிக்கல நாங்க செல்வோம் சின்ன புள்ள தானே பாவமா எழுதப்பட போது சின்ன தின்னுட்டு போட்டு மேலே உற்றுவோம் கண்ணியமானவர்களே ஒரு புள்ள சின்ன புள்ளையா இருக்கக்கூடிய நேரத்திலே நபிசல்லாஹு அலிஹி அவங்க அந்த புள்ளைய பண்ணிக்கிறாங்க நீ சின்னத்துல செய்யற தவறு தவறு தான் வாப்பா ஒரு சந்தர்ப்பத்துல உமரிபு அபி சலமா நபியுடைய மனைவி உம்மு உடைய மத்த கணவனுக்கு கிடைச்ச ஒரு புள்ளத்தான் அபு சலமக்கு கிடைச்ச புள்ளத்தான் உமர் இவனு அபு சலமா அந்த உமர் என்ற சின்ன புள்ளரல் எல்லாம் வாங்கும் நபிசல்லாஹு அலைவ செல்ல மதியில இருந்து சவல்ல தின்னக்கூடிய நேரத்துல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கைய அகல இங்கலாக்கி தின்று கொண்டிருந்தாரு சின்ன புள்ள தானே பரவல்ல என்று உடல்ல அந்த சின்ன வயசுல சொன்னாங்க நபி சொல்லாஹு அலைவ செல்லம் சொன்னாங்க வாப்பா சவன்ல இப்படி தின்றல்ல சவன்ல தின்னக்கூடிய நேரத்துல புல் பியமீனி வலது கையால தின்னுங்க ஒக்குள் மின்மாயலி உங்களுக்கு முன்னால எது ஈக்கிறோ அதை மட்டும் தின்னுங்க அங்கே இதில கைய கொடுப்பேன்னு தின்னவாங்க சின்ன புள்ளையா இருந்தாங்க சின்ன புள்ள தானே விளப்பம் இல்ல தானே பெருசாகினா சரி வரும் உடல்ல சின்ன வயசுல இருந்து ஒழுக்கங்களை கத்து கொடுத்தாங்க எங்க சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அங்க இங்க குறைக்கு குறைக்கு முன்னுக்குள்ள தினம் திட்டு கொண்டிருந்தாங்க சின்ன பிள்ளைய கூப்பிட்டு நபி சொல்லா அலை நீங்க தின்றதாக இருந்தா முன்னுக்கிறத மட்டும் தின்னுங்க இது ஒழுக்கம் இல்ல அங்கே தின்னது எல்லாம் என்று தின்னாங்க அவங்க அந்த பக்கத்தால தின்னாங்க அதுக்கு போற பழம் கொண்டு வந்து வச்சாங்க பல வகையான ஈச்சப்பழம் இருந்துச்சு இவங்க யோசிச்சாங்க நபி சொல்லா அலை வசலம் சொன்னாங்க முன்னுக்குள்ளதை மட்டும் தான் தின்னுங்க அதை மட்டும் எடுத்து தின்று கொண்டிருந்தாங்க அதுக்கு புறம் நபி சொல்லாஹ் அலி சொன்னாங்க இந்த பத்துல பலவிதமான பழங்கள் வச்சிருக்குது இதுல நீங்க ஒவ்வொரு பழம் எடுக்கின்றது பிரச்சனை இல்ல ஆனால் கமல்ல தின்னக்கூடிய நேரத்துல முன்னுக்குள்ளதை மட்டும் தின்னுகிண்டு சின்ன புல்ல என்று பார்க்கல அந்த புள்ளைக்கு அதக ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தாங்க கண்ணியமானவர்களை சின்ன புள்ளையுடைய விஷயத்துல நாங்க ஒழுக்கத்தை கவனிச்சோம் என்றா அந்த கவனத்துல தான் புள்ள வளர்ந்து கண்ணியமானவர்களே சகோதரர்களே அடுத்த ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் ஒரு புள்ள வளரக்கூடிய நேரத்துல அந்த புள்ளைக்கு கல்வியை கொடுக்கிறோம் அந்த கல்வி எப்படியாப்பட்ட கல்வி என்பது ஒவ்வொரு உண்மவும் வாப்பவும் யோசிக்கணும் இன்னைக்கு எங்களோட சிந்தனை இருக்குது புள்ள வளரக்கூடிய நேரத்துல புள்ள கொஞ்சம் வளர போக்கலே புள்ள இங்கிலீஷ் பேசணும் புள்ள குழக்க போக்குல யோசனை எந்த காலேஜ்ல போடுறது எந்த மொட்ட சூழ்நில போடுறது எங்க போடுறது புள்ள பௌத்திர ஈட்டு போக்கலை உமாவும் பாப்பாவும் மசூரா பண்றாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே உலக கல்விகள் கொடுக்க வானம் என்றல்ல கொடுங்க ஆனால் முதலாவதாக குழந்த வளரக்கூடிய நேரத்தில் தீனுடைய இனிம கொடுங்க இவ்வளவு அப்பா சொல்லி அல்லாஹு அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க அஞ்சு ஆறு வயசுக்குள்ள நபிசல்லாஹு அலிங்கி வசல்லம் உடைய வாகனத்துல பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டு வாராங்க அவங்களுக்கு படிச்சு சின்ன பிள்ளையே உங்களுக்கு சில விஷயங்களை படிச்சு தாரன் வாப்பா எப்பது எப்பது அந்த களிமாக்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க அல்லாஹ் உங்களைய பாதுகாப்பார் எப்பது இல்லா அல்லாஹுடைய கடமைகளை பாதுகாத்துக்கோங்க உங்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய உதவிய பாப்பீங்க என்று போட்டு சொல்லி கொடுத்தாங்க சின்ன புள்ளத்தான் இதா சல் தபஸ் அலில்லா மகன் நீங்க கேட்கிறதாக இருந்தா அல்லா கிட்ட மட்டும் கேளுங்க நீங்க உதவி தேடுறதாக இருந்தா அல்லா கிட்ட மட்டும் உதவி தேடுங்க اعلم ان الامه لو اجتمعوا على ان ينفعوك بشيء لم ينفعوك بشيء الا قد كتبه الله لك முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தீங்கு உங்களுக்கு பிரயோஜனம் தரணும் என்று நாடினாலும் அல்லாஹ் நாடாத்தி உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் தரையிலா அது போல முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தீங்கிழைக்க நாடினாலும் அல்லா நாடாற்றி உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது என்று சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்துல ஈமானுடைய வார்த்தைகளை படிச்சு கொடுத்தாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே புள்ள சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆரம்ப கல்வி ஈமானுடைய கல்வியை புள்ளைக்கு கொடுத்தோம் என்றால் புள்ள என்ன துறையில போனாலும் பக்குவா உள்ளவனாக இருப்பாங்க இன்றைக்கு புள்ளைக்கு நாம படிச்சு கொடுக்கல புள்ளக்கு நாம இழிவ கொடுக்கல புள்ளக்கு தீர படிச்சு கொடுக்கல அவர் கிராஜுவேட் முடிச்சிருக்கிறாரு இங்கிலீஷ் பேசுறாரு நல்ல பெரிய அந்தஸ்து வைக்கிறாரு இவர் சமூகத்துக்கு வந்த பின்னால பள்ளி தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் டாக்டர் வாங்க பள்ளி தலைவர் இன்ஜினியர் வாங்க பள்ளி செயலாளர் ரெண்டு பேருக்கும் சுத்தமாக இஸ்லாம் தெரியாது பள்ளி அசரத் முன்னுக்கு தொழுவிக்கிறாரு தொழுக சட்டமே தெரியாது இவர் எழுதி பள்ளி அசரத் கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு நிர்வாகத்துக்கு வாரவங்க யாரு படித்தவங்களை எடுத்து போடுறோம் தீன் இருக்குதா இல்லையா என்று தெரியா அவங்களை கொண்டு வந்து போட்ட உடனே ஆவும் தெரியா பாவும் தெரியா சட்டம் படிச்ச அசுரத்திட்ட எழுப்பி கேட்கிறான் அசுரத்தை எப்படி இப்படி செய்வீங்க என்ன தகுதி இருக்குது கேட்கறதுக்கு கண்ணியமானவர்களே இந்த அந்தஸ்துக்கு வளர்த்துக்கு சின்னத்துல இருந்து உருவாக்குங்க பிள்ளைக்கு சின்னத்துல இருந்து தீன படிச்சு கொடுங்க இஸ்லாத்த படிச்சு கொடுங்க அந்த பிள்ளைக்கு மக்தபில இருந்து ஆண் படிச்சு கொடுக்கிறதுல இருந்து இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய ஈமானியாக படிச்சு கொடுங்க அதுக்கு பின்னால புள்ள பள்ளிய பொறுப்படுத்தா நிர்வாகங்களை பொறுப்படுத்தா அந்த புள்ளைக்கு தெரியும் பொறுப்படுத்தக்கூடிய நேரத்துல நான் இஸ்லாத்துல என்ன படிச்சேன் நான் ஒரு ஆதிமோடு எப்படி நடந்து கொள்ளணும் நான் ஒரு பொதுமகனோட எப்படி நடந்து கொள்ளணும் நான் அந்த சொல்லவனோட எப்படி நடந்து கொள்ளணும் என்றது அந்த புள்ளைக்கு தெரியும் சின்னத்துல நாங்க புள்ளைக்கு கொடுக்கல இல்ம புள்ளைக்கு நாங்க மார்க்க அறிவை கொடுக்கல உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு மையத்தை வளர்த்து வச்சிருக்கிறோம் சமூகத்தில பிரச்சனை தான் கூடும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அறிவை பத்தி நாங்க பேசுறோம் கல்விகளை பத்தி பேசுறோம் ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு கல்வி கல்வி என்று கொடுக்கிறோம் தக்குவாக கொடுக்கல சாப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சு அவன் மற்றவன் சல்லியை எப்படி என்று யோசிக்கிறான் அவன் சல்லியை திருத்தினா அவன் திறமைய பாருங்களே அவன் நெட்ல போயிட்டு இவ்வளவு கலவெடுத்து பேசக்கூடிய சமுதாயமாக மாறிப்போம் கண்ணியமானவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலையும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அந்த முஸ்லிம்களை கொண்டு எவ்வளவு ஊழலகம் நடக்குது நாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஏங்கியிருக்கோம் நாங்க நல்ல ஒரு அரசியல்வாதியை கூட பெற்றுக் கொள்ளலே எங்களுக்கு இங்க பேசுறதுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதி என்று கூட கவலைப்பட்டிருக்கோம் என்ன காரணம் என்றால் அவங்களோட உம்மா வாப்பமா சின்னத்திலிருந்து இஸ்லாத்த கொடுத்திருந்தாங்க என்றா இஸ்லாத்தை விளைஞ்சு இஸ்லாத்துக்கு பாடுபட்டிருப்பாங்க சின்னத்தில கல்வியை கொடுக்கணும் என்று யோசித்தோம் அல்லாஹுடைய ஈமான கொடுக்கணும் என்றது யோசிக்கல அதனால அவங்களோட கல்வியின் மூலமாக சமூகத்தில சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்குது எனவே கண்ணியமானவர்களே புள்ள வளரக்கூடிய நேரத்துல ஆரம்ப கல்வி உம்ம வாப்ப கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த ஆரம்ப கல்வி ஈமானுடைய கல்வியாக இருக்கிறது யாரும் உம்ம வாப்ப வந்து சொல்லவான புள்ளைய மக்தபில விட்டு போட்டு ஹசரத் ஒரு ஒரு அவர்ல அனுப்பிடுங்க மத்த அறாவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க புள்ள என டியூஷன் கிளாஸ் போக வைக்குது கண்ணியமானவர்களே இன்றைக்கு எங்கட மக்கள் உலக கல்விக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்களோ உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ புள்ளைய சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல புள்ள சொர்க்கத்துடைய பாத காட்டி கொடுக்கப்படுவது அதை அட்ஜஸ்ட் பண்ணுகிற உலக கல்வி இல்லாம ஏதா என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஒரு மோசமான சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களை நாலாவது ஒரு விஷயம் சுருக்கமாக செலுத்த முடிச்சிருதன் ஒரு புள்ள வளரக்கூடிய நேரத்துல அந்த புள்ள வளர்ந்து கொண்டு வாழாது நண்பர்களோட புலம்புறாரு ஸ்கூலுக்கு போறாரே வகுப்புகளுக்கு போறாரே ஏத புள்ள எப்படியாப்பட்ட சூழல்ல ஈக்கிறாரே என்பது வாக்கு அல் ஈசான் இபுல் பி அரபுல பழமொழியோடு சொல்லுவாங்க மனிதன் ஈக்கிறானே அவன் சமூக அவன் சூழலின் மகன் அவனுக்கு சூழல் எப்படி அமைதோ அந்த சூழல் படித்தான் அவன் வாழ்க்கையை மாற்றுவான் நூறு கொலை செஞ்ச மனிதனுடைய தௌபாவுக்கு அந்த பாதரி சென்னாரு போன சூழலை மாற்றி அல்லா தௌபா தருவார் அந்த சூழலை மாத்தோனும் என்ற எண்ணத்துல போனாரு இடையில மூத்தா போனாரு அல்லா சொல்றத்தை கொடுத்தார் இரவு நேரங்கள்ல கொள்ளை எடுக்கக்கூடிய திருடனாக இருந்தாரு என்ன காரணம் என்றால் சேர்ந்த நண்பர்கள் சரியில்லை நண்பர்களால கொலையா மக்கள் அடிக்கிறவராக இருந்தாரே பிற்காலத்துல சௌபா செஞ்சு பெரிய இமாமாக மாறினாரு ஒவ்வொரு உண்மவும் வாப்பவும் யோசிக்கணும் ஏன் புள்ள ஸ்கூல் போகக்கூடிய நேரத்துல ஏன் புள்ளையுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது ஏன் புள்ளையுடைய சூழல் எப்படி இருக்குது கண்ணியமானவர்களே ஒரு மோசமான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்குது இன்றைக்கு ஆண் பெண் கலப்பு கிளாஸ்ல ஆண் பெண் கலப்பு இல்லாம விடுறோம் பெண்கள் கிட்டையும் வெக்கம் இல்ல ஆண்கள் வெக்கம் இல்லாம போகுது கொஞ்சம் காலம் போன பின்னால புள்ள ஒத்தர ஒரு புள்ளையை இழுத்துட்டு ஓடிட்டா பாருங்க மகன் பாஞ்சி பேர் சென்னா நான் சொல்ற வாப்பக்கு தான் அடிக்கணும் முதலாவது புள்ளைக்கு சூழல வாப்ப கவனிச்சு இல்ல பெண்களோட சேர்த்து வச்சிருந்தாரே மகன் கிட்ட வெக்கம் இல்லாம போச்சு வெக்கம் இல்லாத செயல்களை செய்யறதுக்கு சமுதாயம் முன்வாரத்துக்கு காரணம் என்னென்றா சூழல் சரியில்லை எங்கட பிள்ளைய ஸ்கூல் போடுறதாக இருந்தாலும் ஸ்கூல்ல சூழல் ஈக்குதா என்று பாருங்க கிளாஸ் அனுப்புறதாக இருந்தாலும் கிளாஸ்ல சூழல் ஈக்குதா என்று பாருங்க சூழலை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்த பொறுப்பு கடமை யாராவது அந்த சூழலை சீராக்கல் என்றால் அந்த சூழலை சீராக்கல் என்றால் அந்த ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளையுடைய வழிகேட்டுக்கு காரணமாக அமைவாங்க நபி நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்புகளை பத்தி கேட்கப்படுவீங்க என்ற ஒவ்வொரு ஆண்களும் அவங்களோட பொறுப்புகளுக்கு பொறுப்புதாரி அவங்க கேட்கப்படுவாங்க கிராமத்தில் ஆலையில ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரிமார்கள் அந்த பெண்கள் கிராமத்தினால கேட்கப்படுவாங்க ஒரு கொஸ்து கீழே வேலை செய்யற ஒவ்வொரு வேலைக்காரனும் அவனுடைய எஜமானுக்கு பொறுப்புதாரியா இருக்கிறாங்க அந்த எஜமானுடைய பணத்துக்கு பொறுப்புதாரியா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அதை பத்தி கேட்கப்படுவாங்க செய்யாமத்து நாளையில யாருக்கும் தப்பேலா இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் எங்கட பிள்ளைக்கு கல்வியை கொடுத்துட்டோம் எங்கட பிள்ளைக்கு தீன கொடுத்துட்டோம் என்று கண்ணியமானவர்களே சகோதரர்களே செய்யாமத்து நாளையில அந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு எதிராக இருப்பாங்க எனவே உள்ள குழந்தத்தில இருந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் முடிச்சு கொடுக்கும் வரைக்கும் ஒரு பாப்பாவுடைய கடமை நீங்காது உள்ள குழந்தத்தில இருந்து தர்பியத்துல இருந்து உள்ள எந்த சூழல்ல வளர்றது என்பது வரைக்கும் ஒரு வாப்ப கவனிச்சாத்தா ஒரு சீரான சமூகத்தை உருவாக்க முடியும் எனவே அல்லாஹு எங்களுடைய தியாகங்களை கபூர் செஞ்சு எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்வான்